பதுளை மாவட்டத்தின் மையங்கனை வீதியில் அமைந்துள்ள அலுகொல்ல கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் மிக நீண்ட காலமாக அடிப்படை வசதிகளின்றி மிக சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து கண்டறிகிறார் அங்கு சென்ற எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் வி சக்திவேல் அழுகொல்ல கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் வனப்புமிக்கதாக காட்சியளித்தாலும் இங்கு பல்வேறுபட்ட அடிப்படை வசதிகளின்றி மக்கள் இன்னலுறுவதாக இங்குள்ளவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த கிராமத்து மக்களின் பிரதான தேவைகள் பற்றி தோட்ட தொழிலாளியான மதியழகனிடம் கேட்டபோது ஐயாயிரம் கொண்டு வைத்தியசாலையெல்லாம் இங்க எங்கதான் இருக்குது பாருங்க இருந்து தூரத்தை எடுத்துக்கிட்டு தான் போறோம் தொழில் வசதியும் கொஞ்சம் இது இல்லை பார்க்கும் போதெல்லாம் தெரியுது தானேலாம் படிப்புனா ஆக மோசம் இங்க படிப்பு சொல்லாம நாங்க பிரைவேட்ல தான் படிக்க வச்சிருக்கோம் அழுகொல்ல கிராமத்து மக்கள் தமது சொந்த இடத்திலேயே உரிய தொழில் வசதிகள் இல்லாமல் வேறு தூர இடங்களை நாடி சென்றே தமது வருமானத்தை ஈட்ட வேண்டிய நிலையுள்ளதாக அந்த மக்கள் கூறுகின்றனர் அவர்களில் ஒருவரான புனித மோகன் இங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு ஐம்பத்தெட்டு பேர் அவங்க எல்லாம் வெளியில தான் வேலை செய்வாங்க யாரும் ஸ்டேட்ல வேலை செய்யறது மத்ததெல்லாம் இப்ப இருந்த மரம் இதெல்லாம் வெட்டிட்டாங்க இடங்கள் அதை வெட்டி பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப கொஞ்சம் இருக்கு மிச்சதா அது ஸ்டேட்டுக்கு சேர்ந்ததா தான் இருக்கு அவங்க எல்லாம் வேலைக்கு எந்த நாளைக்கு போகலாம் அவங்களுக்கு தானே அவங்களுக்கு வந்து குயிஸ்டோன் இங்க உள்ளவங்களுக்கு இங்க அந்த பதினெட்டு ஏக்கர்ல எந்த நாளைக்கு வேலை இல்லை இங்கே இருக்க மக்கள்னு சொன்ன தொழில் வந்து பிஸ்டரில் வேலை செய்கிறாங்க மற்ற டவுன்ல தானே எல்லாம் வேலை செய்யறாங்க இல்லாட்டி கொழும்புல வேலை செய்கிறாங்க தோட்ட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தானே மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் இன்றியமையாததாகும் ஆனாலும் அழுகொல்ல கிராமத்தவர்கள் இந்த கிராமம் ஆரம்பிக்கப்பட்ட காலமிருந்து இன்று வரை தமக்கான உட்கட்டமைப்பு வசதிகளையோ இதர அபிவிருத்திகளையோ அனுபவிக்காத துப்பாக்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றார் ராஜரட்னம் ஒரு தனி வீட்டுக்காரன் கான்கிரீட் பாதை அமைச்சு இப்படி செய்யறாங்க இந்த இங்கிணைக்கில இருக்க தமிழ் மக்களுக்காக எந்த ஒரு இதுவுமே அவங்க செய்யறதில்லை உதவியுமே செய்யறதில்லை குடிநீரும் இல்ல மத்தது இந்த ரோட்டு வசதிகள் மயானம் இதெல்லாம் ஒண்ணுமே ரோட்டு பிரச்சனை இப்ப இந்த கிட்டத்துல வந்த பிரச்சனை தான் மயானம் எங்களுக்கு பொதுவா இருந்த மயானத்தை பிரிச்சு கொடுத்துனாங்க எங்களுக்கு அதுவும் அவங்களுக்குன்னா எங்கும் மயானங்கள் இருக்கு இந்த பணிய உள்ள கிராமத்துக்கு அங்கே கிலோ அப்படியே ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு எங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை நாங்க இங்க இருந்து எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டர் போல மேல போவோம் நடந்தான் ஒரு அவசரத்துக்கு ஒரு நோயாளியை கொண்டு போறது கூட ஒரு வாகனம் கொண்டு வர வசதி இல்லை அழுக்கொல்ல கிராமத்தின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக பிரதி கல்வி அமைச்சர் மூனா சச்சிதானந்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வந்து எல்லாத்துக்குமே நீர்களை நாங்க வழங்கிட்டோம் நாங்க கூற விருப்பல இவர்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள் என்றால் நிச்சயமா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதே நேரத்துல அபிவிருத்தி வேலைங்கிற நேரத்துல ஒரு ஒரு வீதி அமைத்தா கூட அது குறைஞ்சா பத்து வருஷங்கள் தான் செய்ய முடியும் அதுக்கு பிறகு அதுக்கு ரிப்பேர் கொடுக்கணும் அதே மாதிரி தண்ணீர் கொடுக்கும் பொழுது கூட அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் அதை திரும்ப அவங்க திருத்திக் கொள்ளணும் இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டியவர்களோட தொடர்பு கொண்டார்கள் என்றால் நிச்சயமா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் இப்போது நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம்